திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருவாரூர் பழமொழி திருச்சிற்றம்பலம் மேயெல்லாம் வெண்ணீர சங்கேத மேனியான் தாழ் தோழாதே உய்யலாமென்றெண்ணி ஊறி தூக்கி ஒழி நொள்ளம் வீட்டு கொய் மயிலாமலர் சோலை கோயில் கூப மயிலாலும் மாறூரரை கையினால் தோழாதொழிந்து கனி கனியிருக்க காய் கவர்ந்த கல்வனேனே என்பிருத்தி நரம்பு தோல் புக பெய்திட்டு என்னையோர் உருவமாக்கி இன்பிருத்தி முன்பிருந்த வினை தீர்த்திட்டு என்னுள்ளம் கோயிலாக்கி அன்பிருத்தி அடியேனை கூழாட்கொண்டு அருள் செய்த ஆரூரர்த்தம் முன்பிருக்கும் விதியின்றி முயல் விட்டு காக்கை பின் போனவரே பெருகு வித்தென் பவத்தை பண்டலாம் குண்டர்கள் தம் சொல்லே கேட்டு உருகூபி தென்னுள்ளத்தின்னுள்ளிருந்த கள்ளத்தை தள்ளி போக்கி அருகுவித்து பிணி காட்டியாட்கொண்டு பிணி தீர்த்த அரூரர்த்தம் அருகிருக்கும் விதியின்றி அறமிறக்க அறம் விலைக்கு கொண்டவரே குண்டனாய் தலை பறித்து கோபி முலையார் நகை நாணாதுழி தர்வேனை பண்டமாப்படு தென்னை பால் தலையில் தெளி தொத்தன் பாதம் காட்டி தொண்டெலாமிசை பாட தூமுருவல் அருள் செய்யுமாரூரரை பண்டெலாம் அறியாதே பனி நீரால் பறவை செய்ய பாவித்தேனே துர்ச்சனவர் சொற்கேட்டு துபர்வாய் கொண்டு என்னாக திரிதந்தீங்கிருகையேற்றிட உண்ட ஏழை ஏன் பொன்னாக தடியேனே புக பெய்து பொருட்படுத்த ஆரூரரை என்னாக திருத்தாதேயே தன் போர் காதநாயகப்பட்டேனே பப்போதி பவனாய் பறித்ததொரு தலையோடே திரிதர்தர்வேனை ஒப்போட ஓதுவே தென்னுள்ளத்தின் உள்ளிருந்தங்குருதி காட்டி அப்போதை கப்போதும் அடியவர்கட்கு ஆரமுதாமாரூரரை எப்போது நினையாதே இருட்டறையின் மலடு கரந்தெய்தவாரே கதியொன்றும் அறியாதே கண்ணழல தலைப்பறித்த கையில் உண்டு பதியொன்று நெடுவீதி பலர் காண நகை நாணாதுழிதர் வேர் நகை நாணாதுழிதர் வேர்க்கு மதி தந்த ஆரூரில் வார்த்தேனை வாய்மடுத்து பருகி உயும் விதியின்றி மதியிலேன் விளங்கியிருக்க மின்மினி தீ காய்ந்தவரே பூவையாய் தலை பறித்து பொறியற்ற சமணீஷர் சொல்லே கேட்டு காவிஷேர் கண்மடவார் கண்டோடி கதவடைக்கும் கள்வனேன் தன் ஆவியை போகாமேதவிர் தென்னை ஆட்கொண்ட ஆரூரரை பவியே நறியாதே பாழூரில் பை பைக்கம்ப கெய்தவாரே ஒட்டாத வாழ உணர் புறமூன்றும் ஓரம்பின்பாயின் வீழ கட்டானை காமனையும் காலனையும் கண்ணீனோடு காலில் வீழ அட்டானை ஆர்வ ஆர்வச்சிற்றோதோ தட்டானை சாராதே தவமிருக்க அவம் செய்து தருக்கீனே மறுத்தானோர் வல்லற கண்ணீரைந்து முடியினோட தோளோ தாழும் இருத்தானை எழில் மூளரீத்த விசிமிசை இருத்தான் தன் தலையில் ஒன்றை அறுத்தானை யாரோரில் அம்மானை ஆலாலம் உண்டு கண்டம் கருத்தானை கருதாதே கரும்பீருக்க இரம்பு கடி தெய்தவாரே சுவாமி புற்றிடங்கொண்டார் அம்பாள் அல்லியம் பூங்கோதை திருச்சிற்றம்பலம்